அதன் பிறகு தத்தார் கொள்ள பெற்ற பிறகு உடனே அடுத்தது திருப்பதிக்கு வந்துட்டார் திருப்பதிக்கு வந்த போதுதான் இந்த எனவே இப்ப அவருக்கு வயது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினாறு வயது ஒரு நாலு நாள் இருக்கலாம் ஆமா ஆமா சத்திய சத்தியம் அது சத்தியம் அது ஒரு பதினாறு ஆண்டு ஒரு மூணு நாலு நாள் ஆயிருக்கலாம் யாருக்கு சுந்தர பெருமானுக்கு ஆயிருக்கலாம் அப்ப என்ன செய்யுதா இந்த மாதிரி சொல்றாரு அதனால முதல்ல கால் வைத்த போது என்னமோப்பா தெரியாதனமா வச்சுட்டேன் வயசு முதுமைன்னு சொன்னார் சொன்ன உடனே ஐயா நீங்க இங்க படுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் தான் விலகி இன்னொரு தேவைப்படுத்துது அங்க படுத்த ஒண்ணு இங்க படுக்கும்போது இதுல வச்சது அங்க படுக்கும்போது இது வரைக்கும் வந்துட்டு காலு அட்டம் <laughs> யாரு இறைவனே உடனே யார் யா இங்க முதல் தரம் கடுப்பு இல்லை நீங்க அதெல்லாம் சேக்கிலாருடைய வரலாற்றுல பாக்கணும் ஐயா எட்டாம் நூற்றாண்டுல திருவதியில ராத்திரில நடந்த விஷயத்தை நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னாரு சேக்கிழார் திருவடியினால் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனா முதல்ல படிக்கும் போது யார் யாசைன்னு லேசா கேட்டார் ஏதோப்பா வயசான காலத்துல எனக்கு தெரியாம பட்டிருக்குன்னு சொல்லிட்டார் அடுத்த கேட்கும் போது யார் என்ன திரும்ப ரெண்டாம் தடவை வைக்கிறது கால் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு கேட்டவன் என்னப்பா உனக்கு கூடவா தெரியாதுன்னு சொன்னார் ஆ ஐயோ தம்மானே அறியாத சாதியார் உள்ளதே தம்மானே அறியாத சாதியார் உள்ளே தனக்கு தலைவனாய் இருப்பவனை கூட ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானே அவ்வளவு நான் தவறாயிட்டனே இதெல்லாம் பண்ண ரொம்ப பாருங்க திருமுறைகளில் திருவடி தீக்கை என்று எடுத்துக்கொண்டு ஒரு எம்பிஎல் பண்ணலாம் இவை இவ எங்க புத்தியங்களை விட்டு போகாது என்ன இல்லைங்க அப்படி எடுத்தாதான் இங்க பலமுறை தெரியும் பாருங்க சுந்தர திருவடி தீட்சை மணிவாசகர் திருவடி தீட்சை நாவுக்கரசர் திருவடி எவ்வளவு அருமையான இங்க என்ன பூவார் அடிச்சு பூக்களால் ஆகிய பூ மென்மையான அடிச்சு நாவுக்கரசர் இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் நனைந்தனைய திருவடி ஒரு விதமான பூ கூடாது வெறும் பூவில் சொன்னாரே பல்வேறு பூக்கள் இருக்கணும் அது தேன் தொற்ற பூவா இருக்கணும் அது நீங்க போட்டு அந்த பூ போட்டு கசிக்கு போய் தண்ணி கூடாது தானா சொட்டணும் இப்ப தாமரை என்ன அது அப்படி இப்படி கவுந்து போய் சொட்டணும் பூ வந்து என்ன அப்படி கவுந்து சொட்டணும் அப்படி இன மலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி அப்படியே சொட்டணும் அப்படி சொட்டப்பட்ட தேன் சுத்தமா அந்த கால் அப்படியே நனைஞ்சு போயிட்டான் நனைஞ்சு போயிட்டான் அப்போ அவ்வளவு அருமையான தேன் முழுமையா நனைந்தனைய திருவடியின் தலை மேல் வைத்தார் எந்த ஊருக்கார் சாமி நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரி திருவடி தீட்சையில திருவடியை இந்த அளவுக்கு சிறப்பித்தது திருநாவுக்கரசர் இவர் பூவார் அடிச்சுவர் என் மேல் போய் தருவி ஆனா இவரும் சொல்றார் பெருமானே தேனாய் என் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் அப்போ தேனாகும் இது அப்புறம் இன் அமுதமுமாகவும் இருக்கிற பெருமான் அப்படி சொல்லும் போது அது எது தலை முதல் கால் வரைக்கும் அதே தான் இருக்கும் அல்லவா அப்ப திருவடியும் தேனாயின் அமுதமுமாய் திட்டிக்கும் திருவடி என்றதான் இருக்கும் இப்படியெல்லாம் திருவள்ளி தீட்சை பெற்றார்கள் இறைவனே குருநாதனாக வந்து சரி இங்க இருக்கிறோம் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொடித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அப்படி உடனே நான் என்ன ஆனேன்னார் தேவான வாபாடி தேன்னா தேவரல் அல்ல தெய்வத்தன்மை பொருந்தியவனாக ஆனேன் பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகுமாறு ஆனேன் அதான் தேவானவாபாடி தன்னையினும் கொட்டாமல் என்றெல்லாம் ரொம்ப அருமையா திருவள்ளி திச்சை எடுத்து எண்ணி மகிழ்கிறார் கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்பெண்ணும் அறம்பாவம் எண்ணிரண்டு அச்சம் தவிர்த்தன்னை ஆண்டு கொண்டான் கரங்கு ஓலை போல்வதோர் காயம் அது என்னது கரங்கு ஓலை என்ன ஓலைங்க காத்தாடி பட்டம் அந்த கரங்கு ஓலை காத்தாடி காற்றாடி இருக்குதே அந்த காற்றாடி வந்து பட்டத்தை பட்டத்தை விடும்போது எவ்வளவு காத்து இருக்குதோ அவ்வளவு வரைக்கும் மேல போகும் பெரும்பாலும் மாடியில் இருந்து விட்டாங்கன்னா இன்னும் அவனுக்கு கொஞ்சம் வேகமா போகும் ஏன்னா தான் உயரமா இருப்பதுனால காற்று நிறைய வரும் மேல உயரத்துல வந்ததுன்னா அது பாட்டு இருக்கும் அது இருக்கு எவ்வளவு காற்று நல்லா நீட்டிச்சு அடிக்குதோ அது வரைக்கும் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும் அல்லவா இவன் என்ன பண்ணுவான் ஏய் போடுறா பட்டம் பறக்குது அப்படின்னு பறந்து அல்லவா காற்று அப்படி அந்த குறைய குறைய குறைய குறைய எந்த வீட்டுல அந்த வீட்டுல விழுந்துடும் இவன் ஆடும்போது பறக்கும் போது தான் இருந்து பத்து மாடி இருபது மாடி தாண்டினாலும் பார்க்கலாம் ஏன்னா கயிறு மட்டும் நீளமா இருந்துருக்குன்னா ஆஹா என் பட்டம் பாடியா பறக்குது அந்த வீட்டுல பறக்குதுமா அது விழுந்துருதுன்னு சொன்னா எந்த வீடும் அந்த வீட்டுல விழுந்துரும் அப்புறம் இவன் போய் பொடுக்கிட்டு இருக்க வேண்டியதான் எந்த வீட்டுல பட்டம் இருக்கு பட்டம் இருக்குங்களா அப்போ காற்றின் இயக்கம் இருக்கிற வரைக்கும் ஆடும் காற்று இயக்கம் நின்னுதுன்னா நின்னு அது போலத்தான் இங்க இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு இல்லை ஆட்டம் போடும் என்னைக்கு போச்சோ போயவே போச்சு தூங்கையில வாங்குற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்றோம் நீலாம் ஆகவே இப்படிப்பட்ட உடம்பு இந்த உடம்பு கரங்கோலை போல்வதோறும் காயப்பிறப்பு காயப்பிறப்போடு இறப்பெண்ணும் அறம்பாவம் என்றிரண்டு அச்சம் தவிர்த்து இந்த பிறப்பிறப்பையும் நீக்கணும் ரெண்டாவது இந்த பிறப்பு வர்றதுக்கே காரணம் என்ன அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து அப்போ நான் இந்த ஆன்மாக்கள் செய்த அற அறமும் பாவமும் தான் இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு காரணமாச்சு காரணமாச்சு அல்லவா அப்போ இந்த பிறப்பிறப்பையும் நீத்தான் அதற்கு காரணமாக இருக்கிற அறம்பாவம் என்னிரண்டு அச்சத்தையும் விட்டான் அதையும் விட்டுட்டாங்க அல்லவா அப்ப பாருங்க பாவத்தை விட்டுடணும் அறத்தை விட்டுட்டாரா புறப்படாத அந்த ரெண்டு அச்சம் ஏன் ரெண்டு தான் காரணமா இருக்குது பிறப்பிறப்புக்கு ஆனால ரெண்டுக்கும் ஏதுவா இருக்கிற ரெண்டையும் விட்டுட்டேனர் ரெண்டையும் விட்டுட்டேன்னா பாவத்தை விட்டுணும் அறம் செய்யணுமாச்ச முன்ன சொன்னதுதான் அறம் செய்கின்ற பொழுது நாம் செய்தோங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது திருவருள் கூட்டு வச்சு அப்படி வெறும் வாய் சொன்னா போதாது இந்த பாழா போன மனமே சொல்லணும் அப்படி அதுக்குரிய பக்குவம் வரணும் பக்குவம் தான் வரணும் ஆண்டவன் தான் தரணும் ஞானிக்கு வந்து பலம் வர்றவங்களுக்கு யா வர்ற சோமாரத்தன்னைக்கு பலம் வர்றவங்களுக்கு பலம் வந்து முடிக்கும் போது அவங்களை அப்படியே அழைச்சி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஏதாவது கொடுத்தா தேவலான்னு நினைக்கிறியா என்று சொல்லும்போது சரி கொடுக்குறேங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு மணி நேரம் ஆகுது அது போய் தான் இருப்பது அது கொடுக்கின்ற பொழுது மறுநாள் மறுநாள் என்னையா நம்ம வீட்டில் வந்து மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு மலைக்கு அந்த இதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுவா கேளுங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் திங்கக்கிழமை தோறும் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க என்று சொல்லி டாம் டாம் பண்ணக்கூடாது என்னன்னா அப்படிங்களா அப்படின்னு புழுதும் வேண்டாம் என்னமோ தெரியல இல்லைங்க நம்ம ஊர்ல இருந்து போச்சியா அவன் நோன்றான் நம்ம ஊர்ல இருந்து இல்லையா என்னமோ சாமான்லாம் போச்சு நீங்க யாராங்கிறீங்கன்னாரு ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் இந்த வளம் வர்றாங்கல்ல வளம் வர்றவங்களுக்கு இன்னைக்காவது நாளைக்கு அந்த நிறைவுல ஒன்று கொடுக்கலாம்னு ஏதோ தோணுச்சு என்ன எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம தான் சம்பாரிச்சோமா எல்லாம் என்ற எண்ணத்தோடு கொடுத்தால் அந்த நன்மையினுடைய பயன் வராது மீண்டும் பெறப்போறாது நான் தான் செய்தங்க உணவோடு வந்தேன்னா பிறப்பு அதனால அந்த அந்த எண்ணம் வரணும் அதான் ரொம்ப முக்கியமானது யார் தந்ததுங்கும் போது நான் தான்ங்கிற அந்த இணைப்பு வராமல் ஏதோ பகவான் செய்யுது இல்லையா நீங்க தானே அவ்வளவு உழைச்சிங்க ஆமா நான் தான் உழைச்சிட்டேன் நான் நான் எனக்கு என்ன தெரியா மேல இப்ப என்ன நான் தான் சம்பாரிச்ச பணமா எல்லாம் அவன் தந்த பணம் அவன் செய்யறான் எந்த அந்த எண்ணத்தோடு செய்தா நல்வினை வராது ஆமா ஆடு ஆட்டு வைத்தார் ஆடுதான் செய்தான் அருமையா இப்படி செய்யணுமா அதனால் இங்க என்ன சொல்லுகிறார் அறம் பாவம் என்றிரண்டு அச்சம் தவிர்த்தன்னை ஆண்டு கொண்டான் பிறப்பிறப்பை நீக்கிறதே இந்த அறம்பாவை நீங்கினதுனாலதான் பிறப்பிறப்பு நீங்கிச்சு முன்ன சொன்னது நோய் இது நோய் முதல் நீங்கள் அறம்பாவம்ங்கிறது இந்த ரெண்டையும் ஆண்டு கொண்டான் நீக்கினா மறந்தேயும் தன் கடல் நான் மறவா நல்கிய அத்திரம் ஏ அப்பா மூன்று வேலை செஞ்சிருக்கலாம் என்னன்னாரு என் பிறப்பிறப்பை நீத்தனா ஒன்று அப்புறம் இந்த ஜென்மத்தில் பிறப்பை நீர்த்துட்டான் அடுத்த ஜென்மம்னாரு அடுத்த ஜென்மங்கிறது இந்த அறம்பாவம் இருந்தா தானே வரும் அதனால பிறப்புக்கு இறப்பு காரணமா இருக்கிற அறம்பாவத்தையும் நீக்கணும் பிறப்பிறப்பை மாற்றி அதற்கு காரணமாக இருக்கிற நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் திருவள்ளுவர் எப்படிப்பா மருத்துவம் உங்களுக்கு பண்ணணும் என்று கேட்டா நோய் சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியே தலைவலியான மருந்து கொடுக்கக்கூடாது எத்தனை நாளா வந்தது எப்படி இருந்தா வருது எந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வருது காலையில வருதா மத்தியானம் வருதா இப்ப அதெல்லாம் கேட்கறேன் பாருங்க அது வேணும் தலைவலி மருந்து கொடுத்துடக்கூடாது சரி நீங்க வந்து ரொம்ப நேரம் படிப்பீங்களா அல்ல ரொம்ப நேரம் டிவி பார்ப்பீங்களா பார்க்கறத பார்த்து ரெண்டு மணி நேரம் கழிச்ச பிறகு வருதா இல்ல முதல்ல வருதா அப்ப என்ன அர்த்தம் அதெல்லாம் அது காரணமாகும் அப்படி நோய் முதல் நாடுறாங்கல்ல டாக்டர்ஸ் முதல்ல இப்ப என்னன்னு கேட்டா எந்த நோயா இருந்தாலும் முதல்ல அவங்க என்னன்னு கேட்டா இது எதனால் வந்தது இது முதல்ல என்ன நோய் எதனால் வந்தது இதுலயே தான் சில்லையும் போகுது ஆனா அது செஞ்சுதான் போகணும் செஞ்சுதான் நீக்கணும் அது நிச்சயம் சந்தேகம் இல்லை ஆனா செய்யறது உண்மையா செஞ்சா பரவாயில்ல சில்லறை வருதுங்கிறதுக்காக அங்க நாலு இங்க இந்த இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் இதையும் பார்த்துருக்கேன் அப்புறம் சுகர் பார்த்துருங்க அப்புறம் ரத்தம் பார்த்துருங்க அப்புறம் நீர் பார்த்துங்க மலம் பார்த்துங்கன்னு இந்த ஆயுலையே ஒரு இருபது நாள் போட்டுட்டு வச்சுங்க வேணாப்பா அவன் ட்ரீட்மெண்ட்னு வந்துட வேண்டியதான் <laughs> என்ன பண்ணுறது அது மாதிரி இப்போ அந்த ஆய்வுகள் அதான் அந்த நோயும் நீக்க பிறப்பிறப்பையும் நோயும் நீக்கினான் அதற்கு காரணமாய அறம்பாவம் என்ற அந்த இரண்டை நீக்கினான் அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக என்ன செய்தான் ஆமா ஆமா மறந்தேயும் தன்கடல் நான் மறவாவண்ணம் நல்கிய அத்திரம் அடி அப்பா நான் இடையராது நினைத்துக் கொண்டிருக்கும்படியான எண்ணத்தையும் கொடுத்தான் அப்போ நான் நினைப்பதும் என்னால் அல்ல அவன் தந்த நினைவு அல்ல அவன் தந்த நினைவு தான் அப்ப மூன்று செயலை செய்தான் பெருமான் என்று சொல்லி அவையெல்லாம் பாடுங்கம்மா நீங்க உங்க தெல்லோனும் கொட்டுங்கம்மா என்று சொல்லி அந்த பெண்பாளரை நோக்கி சொல்கிறார் மறந்தேயும் தங்களெல்லாம் மரவாவண்ணம் நல்கிய அத்திரம்பானல் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ இது மாதிரி இது இந்த ஒரு பாட்டு பாருங்க இப்ப இறைவன் செய்த கருணையை ரொம்ப நெறிப்பட ஆராய்ந்தது பிறப்பிறப்பை நீக்கி அதற்கு காரணமாய அறம்பாவத்தை நீக்கி அப்புறம் அதோடு இது இரண்டையும் நீக்கினது கொடுத்தது என்ன மறந்தும் கூட பெருமானுடைய திருவடி தவிர மறக்க மாட்டேன் நானேயோ செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என பெற்றேன் என்று சொன்னார்ல அதனால அது மாதிரி மறந்தும் கூட அதான் ஞான சம்பந்தர் அப்படி பாடுகிறாருன்னா எதனால ஞானம் பெற்றனால இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகல் தொழுதீங்களா பித்தொடு மயங்கியோர் பிணிவரனும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் அடியலால் உரையாது என்ன அப்போ அப்படி எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் திருவடி மறவாம இருக்கின்றது எதனால அந்த எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் கொடைத்தருளி உன் அடிசில் பாய் திரடா ராஜா ஆன்னு சாப்பிடு என்று கொடுத்ததுனால அந்த ஞானம் கொடுத்ததுனாலதான் ஏன்னா இவ்வளவு வந்து நீக்க முடியுமா பேரிடர் பெரியோர் பிணிவெறனும் சீருடை கடலால் செய்ய உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாதுன்னா அந்த பாட்டு பாருங்க அது கொஞ்சம் பெரும்பாலும் எல்லாம் நெற்றா இருக்கும் ஏன்னா அது வந்து பணம் இல்லைன்னா அந்த பதிகத்தை ரொம்ப அன்பா பாடுனா பணம் கிடைக்கும் என்று சொல்லுவது அல்லவா அதனால அப்ப அந்த அவ்வளவு அந்த மாதிரி வைக்கிறாரு மறந்த மறந்தும் கூட தன் திருவடியை மறவாதவாறு நினைத்துக் கொள்ள அதையும் தந்தார் இங்கே என்றெல்லாம் சொல்லுகிறார் ரொம்ப அருமையான பாட்டு கல் நார் உரித்தன்னை என்னையும் தன் கருணையினால் பொல்நார் கலர் பணிந்து ஆண்டவிரான் நார் உரித்தன்னை என்னையும் சரி சாமி உங்களை ஆட்கொண்டதுல என்ன பெரிய இது கடிதம்னார் ஐய என்னையே ஆட்கொண்டான் சொன்ன உலகத்துல எல்லாரையும் ஆட்கொண்டலாம் ஏன் அவ்வளவு மட்டமான கல்லு தான் எங்கேயும் நீங்க புளிச்ச குச்சியில நார் உரிப்பான் பார்த்துக்கிறீங்க கல்லுல போய் நாரி குடிக்க முடியுமா முடியுது அப்படின்னா அது அரியன் தான் ஏன்னா நான் கல் மாதிரி என்னிடத்துல ஒரு நாருன்னா அங்க நாருன்னா அன்புன்னு அர்த்தம் ஆமா நார் என்பதற்கு அன்பு என்ன அது நாரா வல்லினம் வல்லினது அது என்ன மனம் மனமடி இல்லாத மனம் இல்லாத அர்த்தம் மனம் இல்லாத அர்த்தம் ஆமா இது நார்ங்கிறது பூ தொடுப்பதற்குரிய நார் அதனால அப்படிப்பட்ட நார் அருமை இனருழ்த்தும் நாரா மலர்நெயர் கற்றது உணர விரித்துறையாதார் என்ன எப்படித்தான் அவருக்கு வருதோ தெரியல நீ மொட்டா இருக்கும்போது பேச்சு இல்லப்பா அரும்பா இருக்கும்போது பேச்சு இல்ல நல்லா மலர்ந்த பிறகு எப்படி இருக்கணும் ஈர்த்தன்னை ஆட்கொள்ளணும் இங்கேயோ நல்லா கவனம்னு ஆசை இருந்ததுப்பா மல்லிய போசனேன் அப்படின்னு இருக்கணும் நீ அதை நல்லா மலர்ந்து இருந்தோம் வாசனையே இல்லைன்னு அது பூன்னு அர்த்தமாடா கொண்டு குப்பையில போடுறாங்க உள்தும் நாரா மலரையர் அது போல படிச்சத மற்றவங்களுக்கு விளங்கும்படியா சொல்ல தெரியாம ஆனா படிச்சிருக்கான்னு என்னன்னாரு அவன் படிச்ச ஒண்ணு படிக்காட்டி ஒண்ணு போடான்ட்டு அது பூத்த ஒண்ணும் பூக்காட்டி ஒண்ணும் போகிறீங்கள அது போலதான் போடணும் காகித பூ இதுவும் காகித பூதான் போனான் இனர் ஊட்டும் நாரா மலரணையம் கற்றது உணர விரிப்புறையாதார் அருமை என்னது கல் நார் உரித்தன்ன என்னையும் தன் கல்லுல இருந்து நார் உரித்த முடியவே முடியாது ஆனா பெருமான் தான் அரியனாகிய கல்லுல இருந்து அன்புங்கிற நாரை உரித்து எனக்கு ஊட்டியிருக்கிறான் சரிதா அது என்ன காரணம் பானாரு தன் கருணையினால் என் மீது வைத்த அளவு கடந்த கருணை வேற எதுவும் அது காரணம் இல்லப்பா கருணையினால் பொன்னார் கடல் பணிந்து பணித்து ஆண்ட பிரான் அருமையான அந்த பொன் போன்ற திருவடியும் காட்டினான் என்ன பொருள் வணங்குன்னு அர்த்தம் திருவடி காட்டுறதுடைய பயனே நீ வணங்க செய்யப்பா என்பதற்கு பொன்னார் கடல் பணித்து ஆண்ட பிரான் அப்படி இருக்கின்ற பெருமானுடைய புகழ் பாடி மின்னே நுழைங்கிடச் சென்று வருவாய் வெண்ணகையீர் அந்த பெண்களை நோக்கி சொல்றார் விளையாடுற பெண்கள்லாம் எப்படிப்பட்டதான் மின்னேர் மின்னலை ஒத்த அப்படி இடை அது இடை இருக்க இல்லையோன்னு கூட தெரியாது அவ்வளவு நல்ல அருமையான சின்ன பெண்கள் இடையே தெரியாதவங்க சென்று வருவாய் வாய் நல்ல பவள மாதிரி சக்கச்சவேன்னு இருக்குமா வெண்ணகையீர் வாய் இதழ் அப்படி சிவப்பா இருக்கும் உள்ள இருக்கிற பல்லு வெள்ளவெளியேன்னு இருக்குமா இப்படி எல்லாம் இருக்கும்படியான அழகான பெண்களே தென்னா தென்னாவென்று தெள்ளேனும் கொட்டாமோ தென்னா தென்னா என்று ரெண்டு பொருள் கூட சொல்லலாம் தென்னா என்று சொன்னா தென்னவனி தென்னாவுடைய சிவனி தென்னான்னு தென்னா தென்னா என்று அப்படின்னு ஒலி ஒலி குறிப்பு ஒலி குறிப்பாக எப்படி சொல்லணும் தென்னாதான் எங்க கை தட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒலி குறிப்பாகவும் வைக்கலாம் அல்லது பாட்டினுடைய அந்த பொருள் குறிப்பாகவும் வைக்கலாம் தென்னா தென்னாருடைய சிவனி என்று அப்படின்னு சொல்லலாம் இப்படி தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமும் கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனிகடலோம் அவன் திருவடி எப்படிப்பட்டது அருமையான அந்த கடல் வீரக்கடல் அணிந்த திருவடி ஆனால் அதனை கயல் கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனவுல கூட காண முடியாது அவனுடைய திருவடியை அப்படிப்படும் சொல்லுகிறார் கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி முன்னே சொல்லியிருக்காரு இதே மாதிரி அப்ப கனாவில கூட அவங்க எல்லாம் அறிய முடியாதபடி புரிந்திருக்கிறது இதெல்லாம் கூட அருளினார் பாடுறார் கனாவில கூட உன்னை காண முடியாதுங்கிறதெல்லாம் அவர் திருப்பூர்ல வருது தனிவியையும் தேவர்கள் காண்பறிய கனிகடலோன் ஆனா எப்படி என்ன செய்திருக்கிறான் புனவே என வலைத்தோழியோடும் பூந்தருளி இங்கே பார்த்தீங்களா அம்மாவோடு சேர்ந்து வந்தான் அதுல அம்மா தோல் எப்படி இருக்குமா புன மூங்கில் பெண்பாளுடைய தோல் வந்து எப்படி இருக்குன்னா மூங்கிலை ஒத்த தோலா இருக்குன்னு சொல்லுவாங்க அது என்னது மூங்கிலை ஒத்த தோல் முன்னே சொல்லியிருப்பேன் மூஞ்சில் எப்படி இருக்கும்னு கேட்டா இருக்கிற கனவு எல்லாம் இருக்கும் முள்ளெல்லாம் எல்லாம் இருக்கும் அது மாதிரியா இருக்கும் அவங்க தோல் அல்ல இந்த ஒரு கனவுக்கும் இன்னொரு கனவுக்கும் கனவுல தான் நீங்க முள்ளுகள்லாம் இருக்கும் ஒரு கனவுக்கு இன்னொரு கனவுக்கு நடுப்புறதுக்கு பாருங்க அது வளவளன்னு ஒரு நிறமா இருக்கும் அதை இந்த புலவர்கள் பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க சங்கலிக்கிறது நிறைய வேங்கெடுத்து இருக்கு வேயனைய தோளுங்கிறது ஏன் வேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை பாத்தீங்களா அதனால இது எல்லா புலவர்களும் பாடணும் பேய் போன்ற தோல்னு ஆனா அது எதனாலன்னு கேட்டா ஒரு கனவுக்கு இன்னொரு கனவுக்கு நடுப்பட்ட பகுதி நல்லா இருக்கும் இருக்கும் அது மாதிரி தோல்னு சொன்னாங்களே தவிர அப்படி ஆனா முள்ளு இருக்க முடியாத தோலான்னு ஆரம்பிக்க முடியாது எல்லாரும் சொன்னாரு இப்படி சொல்றாரு பாருங்க வே என தோல் அந்த வேய் போன்றிருக்கும் மூங்கில் போன்றிருக்கும்படியான தோல் பக்கம் பக்கம் மாறி போகுது கொஞ்சம் இருந்தா பக்கமா இருக்கும் புனவேய் அன புன புனத்தின் காட்டில் இருக்கும்படியான வேயின மூங்கில் அதை போன்று அன அனன அண்ணன் அர்த்தம் அந்த மூங்கிலை ஒத்த வலை தோல் வலை அணிந்த தோளுடைய பெருமாட்டி அந்த பெருமாட்டியோடும் பூந்தருளி எனவே அம்மையப்பராக வந்து ஆட்கொண்டீர் என்று சொன்னமே அதான் கருத்து அம்மையோடு கூட வந்து பூந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவாம் யாராவது ஐயா அம்மையப்பரா வந்து உங்களை ஆட்கொண்டார் நீங்க ஏதாவது கனவு நோவு பண்ணீங்களோ அப்படின்னு நல்ல ஆளப்பா நனவுலயே என்ன அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டுக்கிறார் நனவீனும் கனவீனும் நனவீனும் கனவீனும் இடரினும் தளர்ங்கிறதான் நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனைவினும் வழிபடல் மறைவீனம்மான் ஞானசமுதராக அது நனவிலையும் சரி கனவுலையும் சரினாரு இங்க யாராவது ஒரு கால ஐயா நீங்க ஆண்டவன் இப்படி அம்மையப்பரா வந்து ஆட்கொண்டதெல்லாம் இதெல்லாம் கிடையாதியா ஏதோ நீங்க சொல்றீங்க ஒரு கால் கனா கண்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதா மடத்தனமா சொல்லிவிட்டப்பா நனவிலையன்னா அப்படின்னா நனவேயும் நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா என்னை பிடித்து ஆட்கொண்டானார் பிடித்தார்கள் இன்னும் கொஞ்சம் கருணை அதிகம் அல்லவா வாப்பா கையப்படி கைப்பிடு அப்படி இன்னும் மேலாம் கவலை இல்லை பயப்படாதப்பா வா என்று சொல்லி என்னுடைய நனவிலையும் என்னை கைப்பிடித்து ஆட்கொண்ட ஆட்கொண்டவான் நயந்து நெஞ்சம் சினவேற்கண் நீர் மல்க தெல்லேனும் கொட்டாமும் இங்க பாருங்களேன் சினவேற்கண் சிவ சிவ சினம் பொருந்திருக்கும்படியான வேல் போன்ற கண் அப்ப என்னன்னா குத்த வர்ற வேல் மாதிரி அந்த வேல் எப்படி இருக்கும் அப்படின்னு வேல் வந்து இரும்பு கருப்பா தான் இருக்கும் பைவரை குத்துனால ரத்தம் என்ன பண்ணும் சிவப்பா இருக்கும் அப்ப சினம் சிவந்து சிவந்திருக்கும்படியான வேல்னர் அது போல கண்கள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா வெறும் வெண்மையாகவும் இருக்கக்கூடாது ஒரே சிவப்பா கூடாது சிவப்பா இருந்தா கோபம்னு அர்த்தம் அப்படி இருந்தா செவ்வரி கருவரி அப்படி ரெண்டு வரி போகணும் அந்த நரம்பு உள்ளே இருக்கணும் ஆனா வெள்ளையா இருக்கணும் மேல பார்த்தா வெள்ளை உள்ள பார்த்தா உண்மையை பார்த்தா அந்த நரம்பு செவ்வ நரம்பு ஓடிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட கண்களை உடைய பாடி அந்த சினவேற்கன் அப்படிப்பட்ட கண்கள்ல நீர் மல்கும்படியாக நான் என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும்பா தெல்லேனும் கொட்டாமும் ஆனா விளையாடுகிற நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அருள் நிகழ்ச்சியை எல்லாம் நினைந்து நினைந்து நீங்க கண்ட நீர் வடிய அப்படி தெல்லேனும் கொட்டுங்கப்பா என்றெல்லாம் கேட்டுக்கொள்கிறார் கயல் மாண்ட கண்ணிதன் பங்கனியனை கலந்தாண்டலிமீன் அயல் மாண்ட அறிவினை சுற்றமும் மாண்ட அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றும் உள்ள வாசகமாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடித்தல்லேனும் கொட்டாமோ அருமை அருமை இதெல்லாம் கயல் மாண்ட கண்ணி இங்க மாண்டன மாட்சிமைப்பட்டன்னு அர்த்தம் மாண்டன இறந்து போனோங்கிற பொருளும் உண்டு ஆனா இங்க அப்படி அல்ல ஏன் மாற்றிமைப்பட்ட அதாவது நல்ல பெருமைப்பட்ட என்று பொருள் கயல் மாண்ட கண்ணி மீன் போன்று இருக்கும்படியாக நல்ல மாற்றிமைப்பட்ட கண்களை உடைய எங்க அம்மா யாரு உமையம்மை தன் பங்கன் அந்த அம்மாவுக்கு கணவனாக இருக்கிற பெருமான் இந்த ஆகவே அம்மையப்பர் இந்த அம்மையப்பராக இருக்கின்றவர்கள் என்னை கலந்து ஆண்டலினி என்னது என்னை கலந்துன்னா அது என்ன சார் மாவு இது இருந்ததுன்னா அது கலக்கிறதுன்னா கலக்கிறேன் இதுல என்ன கலந்து என்னது திருவாசம் ஊன் கலந்து உயிர் கலந்து என் உள்ளமும் கலந்து நான் கலந்தவாடி ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி செல்லியனும் கொட்டாம் அருமை பின்னால்தான் வருது சரிங்களா அப்போ இந்த அயல்மாண்ட கயல்மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்துன்னா அப்போ எதெல்லாம் கலக்கணும் என் இது ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அது யாரு ராமலிங்கடிகளோ மாணிக்கனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சு கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து யார் அவரு ராமலிங்கடிகள் <laughs> அதான் வல்லலார் அதான் அங்கே அந்த அந்த பாட்டு ஞாபகத்து வந்தது எனவே இவ்வாறெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் அவருடைய அனுபவம் நால்வர் மீது வைத்த அந்த பக்தி ஏ பாலப்பரிய பக்தி வந்து ஞான சம்பந்தர குருவால வச்சிருக்காரு ஞான குரு என்றே சொல்லுகிறார் இந்த நால்வர் பேரையும் பேசி பேசுகிறதுல தாய்மானாரும் சொல்றார் இவரும் சொல்றார் இவரும் கொஞ்சம் அதிகமாவே ஈடுபட்டு சொல்லுகிறார் அதெல்லாம் நம்ம அருமை பாட்டு எனவே இங்க பார்ப்போம் என்ன பாட்டு என கலந்து ஆண்டலினி அயல் மாண்டு அறிவினை சுற்றமும் ஆண்டு அயல் மாண்டுன்னா எனக்கு உன்னை தவிர வேற அயலாக இருக்கிற பொருள் எதுவுமே தெரியல அவையெல்லாம் மாண்டு போயின இல்லை அப்ப இல்லைன்னு அர்த்தம் அறிவினை சுற்றமும் ஆண்டு என்னுடைய இருவினையினால் வயப்பட்ட சுற்றம் அப்பா அம்மா ஐயா அதெல்லாம் ஒத்துருமில்லை அல்லவா சுற்றமும் ஆண்டு அவனியில் மேல் மயல் மாண்டு இந்த உலகம் நாம ஒரு மனுஷன் மாண்புமிகு அமைச்சர் அரசியல் வேலை பார்த்தவர் அப்படி இப்படி அந்த எண்ணமே போச்சு இந்த ஒலிகளை பற்றிய சிந்தனையே எனக்கு இல்லை இந்த ஒலி ஒலிகள் சிந்தனையும் நீங்கேதான் அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற உள்ள வாசகம் ஆண்டு வாசகம்னா உன்னை தவிர வேற பேச்சு எனக்கு தெரியாது திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை குருநாதன் குருநாதன் குருநாதன் அதான் வேற பேச்சு எதுன்னு தெரியா நம்ம மழை பெஞ்சதையா திருவண்ணாமலை எப்படி மழை போல மாதிரி வயலூர்ல பெஞ்சுதா அல்லது போலூர்ல என்ன இதெல்லாம் உலகியல் இதெல்லாம் எனக்கு தெரிய அந்த பேச்சே பேச தெரியல எனக்கு இப்படி எல்லாம் நாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றும் உள்ள வாமா வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி என்ன செயல் இந்த உலகிய சிந்தனைகள் ஆகிய செயல் மாண்புமிகு அமைச்சர் ஃபைல்லாம் என்ன ஆச்சு அதை போய் தினம் பார்க்கணும் என்னது இப்ப எத்தனை எத்தனை நாளுக்குள்ள பார்க்கணும்னாங்க இதான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்களா மூன்று மாசத்துக்குள்ள எந்த கோப்பையும் மூணு மாசத்துல முடிச்சிடணும் கோப்பு பயில் தங்கக்கூடாது அப்படின்னு நல்ல சிந்தனை நடைமுறைக்கு வந்தா நல்லதுதான் நல்லதுதான் ஓகேங்களா தொண்ணூறு நாளைக்கு மேல கூடாது எந்த ஒண்ணும் எஸ் ஆர்னோ அது அதெல்லாம் தெரிஞ்சா நல்லதுங்க அதெல்லாம் செய்யறது இல்லை அப்படி இழுத்துறத விட உண்டா இல்லையாங்கிற விட எஸ்ஆர் நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா அவன் போறான் அப்பா உனக்கு இது மாதிரி வழங்குவதற்கு இல்லை அல்லது அப்பா உனக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது சும்மா கோப்ப கட்டிட்டு மாதிரி இருக்கிறத விட தொண்ணூறு நாளைக்குள்ள முடிச்சுக்கணும் அது பரவாயில்ல செயல்படணுமே <laughs> செயல்பட்டால் நல்லது அது மாதிரி இப்ப அந்த மாதிரி கோப்பெல்லாம் இவருக்கு இருந்திருக்கு அதெல்லாம் போயிட்டு ஒரு கோப்பு வேணாம்ப்பா உன்னோட நான் கோத்து இருந்தா போதுமே தவிர <laughs> இந்த ஊர் கோப்பெல்லாம் பார்த்து முடிஞ்சு போச்சு என் மற்ற உள்ள வாசகமாண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி ஏனும் கொட்டாமோ ஏன்னா இவர் அப்படிலாம் இருந்தவராச்சுங்களா ஒரு பெரிய பதவியில அது மிக முக்கியமான பதவியில இருந்து வாழ்ந்த காலம் இவருடைய காலம் அதனால என்னுடைய செயல்மாண்டவாபாடி தெள்ளீனம் கொட்டாமும் திருக்குறள் அரசியல் இருபத்தஞ்சு அதிகாரம் வைத்தார் அமைச்சியலுக்கு பத்து அதிகாரம் வச்சார் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் கொண்டு இருக்க வேற ஒண்ணும் வேணாம் இந்த அமைச்சரா வர்றவங்க அந்த பத்து அதிகாரத்தை படிக்க பாருங்க கொஞ்சம் படிக்கல வேற ஒண்ணும் இல்லை நீங்க எல்லாம் இது எடுத்துக்கிறீங்க நாங்க எங்களுடைய உள்ள மரியாதை வரி இதை வரியா நாங்கள் எதுவும் தப்பை பண்ண மாட்டோம்லாம் சொல்றீங்க இந்த பத்து அதிகாரத்தை கொஞ்சம் படிக்கல தேவலாம் நான்கு மிக வர்றாரு நீங்க எவ்வளவு அருமையா இருக்குது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் என்னுடையர் எனும் என்கிறது இப்படி செஞ்சா இதனுடைய விளைவு எதிர்காலத்துல இப்படி வரும் என்று தெரிந்து அப்ப அது மாதிரி இல்லாம எதிர்காலத்துல என்ன விளைவு இதனால் ஏற்படும் என்பது தெரிந்து கொண்டு நீங்க உங்க செயலை தரணும் அப்படி நல்ல ஆக்கம் தருமா அல்லது இப்ப ஆக்கம் தருவது போல அடி விழுந்துடுமா அதையும் பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றாரு அமைச்சர்னா அமைச்சியில படிக்கணும் அது போல இங்க அப்படிதான் இருந்த பெரியவரானால எனக்கு அயல்மாண்டு அறிவினை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல் என்னுடைய செய்ய மயல்மாண்டு இந்த உலக மயக்கம் நீங்கி மற்றுள்ள வாசகமாண்டு உலக பேச்சியே இல்லை ஏன்னாரு சிந்தனின் தனக்காக்கி எந்தன் கண்ணினும் திருப்பாத போது தாக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அவ்வளவுதான் எல்லாத்தையும் உனக்கு ஆகிட்டேன் சிந்தனையோ செயலோ அல்லது காதால கேட்பதோ எல்லாம்